அதனால அவங்கள நாம ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் முதல்ல ஆனா அவங்க கடைசியில நடுவர் அவர்களே நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க நடுவர் அவர்களே நீங்க கணக்கு சொல்லி கொடுத்தீங்களா தமிழ் வாத்தியார் அவர் எப்படி கணக்கு சொல்லி கொடுப்பாரு அவரு தமிழ் பேராசிரியர் கல்லூரியில அவர் எப்படி கணக்கு சொல்லி கொடுப்பார் அவர் கணக்கு சொல்லி கொடுத்தாதான் தப்பு யாரு என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும்ன்றதா மரபு இது எல்லாத்தையும் தெரியாமலே நீங்க சொல்லி கொடுத்தீங்களா சொல்லி கொடுத்தீங்களா கல்யாணத்துக்கு பிறகு வீட்டுக்காரர் பேரை வச்சு பின்னாடி சேர்த்துக்கிறோம் உங்களை சேர்க்க சொன்னோமா நாங்க இல்ல இல்ல எந்த கணவனா ஏய் உன் பேரை மாத்துன்னு சொன்னானா அவன் பாட்டுக்கு இருக்கான் இவங்களா சேர்த்துக்கிறது இவங்களா பிரச்சனை பண்றது இல்ல அவங்க அப்பா இனிமே என் பேரை வைக்காதன்னு சொன்னாரா இல்ல இனிமே இந்த குலதெய்வத்தை விட்டு வேற குலதெய்வத்துக்கு போங்கன்னு சொன்னாரா நீங்களா புதுசு புதுசா வேஷம் போடுவீங்க நீங்களா பிரச்சனை பண்ணுவீங்க எங்க மேல பழிய போடுவீங்க ஏமா குடும்பம் பண்றீங்க அதுல அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க ரெட்டை சிலுவை சுமக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க எது இந்த பக்கம் ஒரு ஹேண்ட் பேக் இந்த பக்கம் ஒரு லேப்டாப் பேக் அதையே சொல்றீங்க அதெல்லாம் சிலுவை இல்லம்மா கழட்டி வச்சிடலாம் எல்லாத்தையும் சிலுவைன்னு எடுத்துக்காதீங்க எஃப்எம் அப்படின்னாலே ஃபீமேல் தான் அர்த்தம் ஏன்னா அடிக்கடி பேசுது இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பேசுது இது தூங்கிருச்சுன்னு நினைச்சு பாருங்க அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் உளரும் அதோட சொல்லும் நீங்க எந்நேரமும் நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னு வேற சொல்லும் இது ஏன்னா அம்மா பேச கேட்கக்கூடாது ಎಫ್ಎಂದ್ರ அதாம்மா ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் இல்லை ஃபீமேல் வாய்ஸ் ஏன் அந்த பெண்கள் அணியிலேயே ஒரு விஷயங்க அவங்க எல்லாருமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ன்றாங்கள முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க உங்க வீட்டில் அலமாரின்னு ஒன்று இருக்கும் ஆண்களுக்கு எதது இருக்குன்னு பாருங்க பெண்களுக்கு எததுன்னு புறம்போக்கெல்லாம் அது பில்டிங் ஏற்ற மாதிரி போற வர்ற இடமெல்லாம் துணியை வாங்கி சேர்த்து வச்சிருக்கோம் இப்பெல்லாம் நம்ம பெண்கள் ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க தீபாவளிக்குன்னு தனியா போய் ட்ரெஸ்ஸே வாங்குறது இல்ல மாசத்துக்கு மூணு தடவை வாங்கினா தீபாவளிக்கு ஒரு தடவை வாங்கணும் ஃபுல்லா வாங்கி அடிக்கிறாங்க இந்த ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்டர்நெட்ல போய் ஒன்னு ஷாப்பிங் வச்சிருக்கிறாங்க நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தன் பெல் அடிச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுன்றான் அதை உடைச்சு எரியலைன்னா நம்ம கதை முடிஞ்சு போகுமையோ நம்ம எதுக்குங்க ஐயாயிரம் ரூபாய் நீ யாரியா நீ கூரியர் பையனா இருக்க நீ கவரை கொடுத்துட்டு போக வேண்டியதாடா எதுக்குடா காசு கேட்கற எது தீபாவளி நாம இல்லைங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல எனக்கு தானே ஆர்டர் கொடுப்பாங்க இப்ப அது உனக்கு வந்துருச்சா பார்த்தா ஒண்ணும் இல்லை கொடுத்து அப்பாவை கொடுத்து ஐயாயிரம் ரூபா கொடுன்றா கேஷ் ஆன் டெலிவரி அது பேரு உள்ளுக்குள்ள செங்கல் வச்சிருக்கானா சுண்ணாம்பு வச்சிருக்கானா தெரியாது இல்ல மூட்டை பூச்சி குத்துற மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்க மாமியார் மருமக சண்டைன்றது இல்லவே இல்லைன்னு எங்க சொல்ல முடியுமா ரெண்டு பேரும் சொல்றாங்க அது கணவனுடைய அம்மாவுக்கு தான் மாமியார் அப்படின்றாங்க அதெல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது நீங்க மட்டும் பொறுமையா போயிருந்தா இந்த ஊர்ல முதியோர் எல்லாமே இருந்திருக்காதுல்ல ஒண்ணு வேண்டாம் நல்ல நீங்க ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எதாவது எதை விட்டு கொடுக்கலாம் பாருங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டை போடலாம் இஷ்டத்துக்கு பேண்ட் போடலாம் பெருமுடாஸ் போடலாம் என்ன வேணாலும் போடலாம் ஆனா கல்யாணம் ஆன பிறகு நீங்க ஒரு சட்டை எடுத்து போடுங்க அம்மா கூப்பிடுங்க சட்டையாது நமக்கே தோணும் இது என்ன பிளவுஸா சட்டை தானே இது இதை என்ன எங்கே சட்டைன்னு வாங்கினீங்க உங்க அம்மா வாங்கி கொடுத்துச்சா அதாவது அம்மாவுக்கு அறிவு இல்லையா நம்ம அப்பவும் அமைதியா இருக்கணும் இல்ல இல்ல நான் தான் வாங்கினேன் அதுதான் உங்க செலெக்ஷனே கேவலமா இருக்கு நீங்க இதே இது உங்களால ஒரு உடையே போட்டுக்க முடியல அந்த அம்மா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருதுன்னு வைங்க ஏமா இது அப்படின்னா தான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லம்மா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு தான் போவோம் அப்புறம் இடமா இங்க வரும் ஏமா இதை போட்டிருக்க இதுதான் நான் போட்டு வருவேன் என்னால மாத்த முடியாது அப்படின்னு போய் வண்டியில போய் உட்காந்துக்கிறோம் நீங்க என்ன பண்ணுவீங்க பல ஆண்கள் வீடுகள்ல சப்தம் இல்லாமல் அழுகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பல ஆண்கள் பொது இடங்களில பணிந்து போகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அழுகிறது தானே இவங்க போட்டு விட்டுறாங்க ரேடியோவை உங்க நம்ம அக்கா வீட்டுல ஒரு விசேஷம்னு வைங்க நம்ம அக்கா வீட்டுல நம்ம தாய் மாமன் விசேஷம் இருக்கு அவன் நமக்கு ஐயாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீங்க தாய் மாமனா போய் அதே ஐயாயிரம் செய்ய முடியாது போனா ஊர்ல எல்லாம் விசாரிப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி செய்யணும் நம்மகிட்ட இருக்கு நம்ம ஒன்றும் கஷ்டப்படுற ஆள் இல்லை இருக்கு ஐம்பதாயிரம் செய்யணும் உங்க மாவட்ட சொன்னா ஓகே சொல்லிடுவாள் இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல உடனே என்ன செய்யணும் நீங்க தான் தாய் மாமே நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நான் சும்மா தான் இருக்கேன் சொல்லிட்டா அன்னைக்கு உடனே அந்த குட் குட் புயல் இங்க வந்துடாது அது ஓரிசாரில இருந்து ஓடி இங்க வந்துடாது குட் குட் குட் குட்னு ஆயிடும் கிடையாது அந்த அம்மா இருக்கட்டும் அஞ்ச பத்தா செய்யுங்க அதுக்கு மேல செஞ்சீங்கன்னா நானும் என் பிள்ளைகளும் இங்க இருக்க மாட்டோம் ஏமா வேற எதுவும் வீடு பார்த்துருக்கீங்களா அவளைதான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு இந்த ஆண் யோசிப்பான்ல ஏய் பொதுவுல அசிங்கம்மா எங்க அக்காவோட மரியாதை இருக்கு யோசிப்பானா இல்லையா நல்ல ஆம்பளை யோசிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா நேர அக்காட்ட போவான் அக்கா உனக்கு அவளை தெரியும் என்னையும் தெரியும் சின்ன வயசுல இருந்தே என்னை ஒரு மாதிரி அமுக்கிய வளர்த்துட்டீங்க அந்த காலத்துல நீ என்னை அடிச்சு இப்ப அவ அடிக்கிறா சொல்ல முடியாது ஒன்றையாவது பேசலாம் நான் என்ன பண்றேன் நான் ஐம்பது ரூபா செய்யறேன் ஆனா நாற்பதை உங்ககிட்ட கொடுத்துரு இந்த வச்சுக்க நீ வெளியில சொல்லாத இந்த டீலிங் நமக்குள்ள இருக்கட்டும் நாற்பத நீ வச்சுக்க அன்னைக்கு முறையா வந்து அவ பக்கத்துல நின்று பத்து ரூபாய் வைக்கிறேன் நான் நீ கொஞ்சம் முகத்து ஜொலிச்சுக்கிட்டு வாங்கிக்க இல்லாட்டி அவன் கண்டுபிடிச்சிருவான் தம்பி அப்படின்னு சும்மா வாங்கிக்கிட்டு நான் நிறைய எதிர்பார்த்தனப்பா அப்படின்ட்டு போயிரு நாற்பது ஏற்கனவே செட்டில் ஆயிடுச்சு இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்யுது உங்க பிள்ளைகள் உங்க எந்த வீட்டை வேணாலும் எடுத்துக்கங்க மனைவியின் உறவினர்களோடு நெருங்கி வளர்கிறார்களா இல்ல உங்க அண்ணன் தம்பிகளோட நெருங்கி வளர்கிறார்களா இது நேர்மையா யோசிச்சு சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகள் உங்க வீட்டம்மாவுடைய அக்கா தங்கச்சி மா அண்ணன் தம்பி அவங்களோட ஒட்டிக்கிறாங்களா மாமா சித்தி பெரியம்மான்னு இல்ல உங்க வீட்டுல சித்தப்பா பெரியப்பான்னு உங்க வீட்டு ஆளுகளோட ஒட்டிக்கிறாங்களா இத டைரக்ஷன் கொடுக்கறது யாருன்றீங்க உங்க சித்தப்பன் ஒரு சிக்கலான ஆளு கல்யாணத்திலேயே காசை களவாண்டு விட்டான் எங்க அண்ணன் இருக்காரு அம்புட்டு படிப்பாளி அம்மா ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவர் அவரு வேணாம் தான் படிச்சிருக்காரு இப்படி எல்லாம் பேசி பிள்ளைகளை பிள்ளைகளையே வித்தியாசமா நகர்த்துறது நமக்கு தெரியுங்க ஏ ஏ சொந்தம் என் கூட பிறந்தவன் அவனை இந்த பிள்ளைகளுக்கு காட்ட மாட்டேங்கிறேன்னு ஒவ்வொரு ஆணும் அழுவான் ஆனா இந்த அழுகையோடு சரி அவனால ஒண்ணும் செய்ய முடியாது யார் செஞ்சான்னா அந்த குடும்ப செதிரி போகுன்றதுனால பல ஆண்கள் மென்று விழுங்கி கொண்டு துயரங்களுக்குள்ளேயே வாழ்கிறார்கள் என்பதால் அதிகம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது அமைதியான ஆண்கள் தான் என்பதை அந்த அணி ஒத்துக்கொண்டால் இந்த தீபாவளி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி ஒத்துக்கிட்டா இந்த தீபாவளி யாருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அதுவும் தெரியல அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒத்துக்கிற அம்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா உரிமையை விட்டு கொடுத்துட்டோமேனு போயிருமே என்ன செய்ய போறாங்களோ வாங்க பாரதி பாஸ்கர் வாங்க இந்த அரங்கம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே குழந்தைகளே அத்தனை பேருக்கும் என் பணிவின் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள் அப்படின்றது இந்த மேடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆண்கள் பக்கமா தான் மைக் போட்டிருக்காங்க எங்க பக்கம் ஒரு மைக்கு கூட வைக்கல இப்படி எவ்வளவு விட்டு கொடுத்து போன பிறகு மூணு பேர் இவ்வளவு அநியாயமா இங்க பேசியிருக்காங்களே இந்த நாடு விளங்குமா எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசுறத கேட்டுட்டு நான் ஒரு மாதிரி அப்படியே அசந்து போயிருக்கேன் அப்படியே மழை பெஞ்சு கொட்டின மாதிரி இருந்தது இல்ல அவர் பேசினது அவ்வளவும் பேசிட்டு அமைதியா இருக்கிற ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போறவங்கன்னு இவர் சொல்றாரு அமைதிக்கும் உங்களுக்கும் என்னைக்கு சார் பொறுத்த இருந்திருக்கு ராஜா சார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் வாழ்க்கையில நல்லா புரியுது முக்கியமான வருத்தம் என்னன்னா அவர் வீட்டுல அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறதுக்கு அவருக்கு இடமே இல்லை அவங்க வீட்டம்மா கபோர்டு முழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் கூட ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு இந்த வருத்தம் அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் சினிமாவிலேயே நடிக்க போனார் கிரகம் பாருங்க அங்க போயும் சங்கர் சாரி வரைக்கும் ஒரு பனியனு வேஷ்டியும் மாத்திரம் தான் காஸ்டியூம் அதுவ கிழிஞ்சபடி கிழிஞ்ச கிழிஞ்ச அதனால ராஜேஸ்வர் வாழ்க்கையில அமையறது தான் அமையும் அமையாதது அமையாது ஒரு ராஜேஸ்வர் பேசுற போது சொல்றாரு இந்த அக்காவுக்கு நகை கம்மியா போட்டு தங்கைக்கு நகை ஜாஸ்தியா போட்ட பிரச்சனை ரொம்ப போச்சு மேடையில அதற்கு யார் காரணம் தங்க நல்லா வாழறது அக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னு ராஜா சார் சொல்றாரு அப்படியா சரி இருந்துட்டு போட்டோம் அப்படி இருக்கும் ஒரு வேலை இருக்கலாம் எனக்கு என்ன புரியலன்னா நம்முடைய தங்க தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லா அண்ணன் தம்பிகளும் ஒருத்தருக்காக ஒருத்தர் எப்படிலாம் விட்டு கொடுத்துட்டே இருக்காங்க இல்ல கோர்ட்ல நடக்கிற வழக்குல தொண்ணூறு பர்சன்ட் வழக்கு அண்ணன் தம்பிய வெட்டினது தம்பி அண்ணனை வெட்டின வழக்கு இதெல்லாம் நாங்க சண்டை போடுறோமோ இவங்க எல்லாம் சகோதரர்களுக்காக விட்டு கொடுக்குறாங்களே இங்க பக்கத்துல மயிலாப்பூர்ல செம்பவெட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்கு ஏன் அந்த தெருவுக்கு அப்படி பேர் வந்ததுன்னு தெரியுமா அண்ணனும் தம்பியும் பாகம் பிரிச்சுட்ட போது ஒரே ஒரு செம்பு மட்டும் பாக்கி இருந்தது அண்ணன் எடுத்துக்கன்னு தம்பி கொடுக்கல தம்பி எடுத்துக்கன்னு அண்ணன் கொடுக்கல செம்ப பாதியா வெட்டி அண்ணன் ஒரு பாற்றும் தம்பி ஒரு பாற்றும் எடுத்துக்கிட்டதுனால தெருவுக்கே செம்பு வெட்டி தெருன்னு பேர் வந்தது ஏமா இதுக்கு யாருமா காரணம் அண்ணன் தான் காரணம் தம்பி தான் காரணம் இது ரொம்ப வசதியா போச்சு இல்லை இவங்க என்னென்ன செஞ்சாலும் மனைவியினுடைய பேராசை தான் நாங்க செய்யறதுக்கெல்லாம் காரணம்னு பின்னாடி பின்னாடி ஒழிச்சுக்கிறது ரொம்ப கன்வீனியன்டா போச்சு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க மாத்திரம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்க முதியோர் இல்லங்கள் வந்திருக்குமான்னு ராஜா சார் கேட்கிறாரு முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற எத்தனையோ பாட்டிகள்கிட்ட நான் பேசியிருக்கேன் இந்த பாட்டி அத்தனையும் பூரா என்ன சொன்ன அவளாவது நேசிக்கு வந்துவ இவன் நான் பெத்து வளர்த்துவன் இவனுக்கு கூட என் மேல பாசம் இல்லையன்னு சொல்றாங்க மனைவி டாஸ்மாக்கு போகாதெல்லாம் போக தெரியுது மாமியாரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுனா மட்டும் பேச மீற முடியலையா உங்களுக்கு அருள் பிரகாஷ் சொன்னதுல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நாங்கள் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருந்தோம் கல்யாணத்துக்கு பிறகு நாங்க பூம்பு மாடாயிட்டோம் சிவகுமார் சொல்றாரு எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கா எனக்கு என்னவோ எதிரணியை பார்த்தா வண்டலூர் சூக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு முதல்ல நீங்கள்லாம் பூம்பு மாடா ஜல்லிக்கட்டா பன்னிக்குட்டியா நாய்க்குட்டியா முடிவு பண்ணிக்கங்க இந்த ஐட்டங்களா இப்ப மாடியில் உட்கார்ந்துருக்கு தீபாவளிக்காக கடையில ஷாப்பிங் போனாங்களாம் அருள் பிரகாஷ் சொல்றாரு வாசல்லையே சில ஜீவன்கள் வெயிட் பண்ணுதான் அவங்களுக்காக சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா பெண்கள் தீபாவளி ஷாப்பிங் இல்லை கடைக்கு புடவை வாங்க போனா செல்வார் வாங்க போனா மெதுவாக தான் சார் செலக்ட் பண்ணுவோம் நிறைய டைம் எடுத்து பண்ணுவோம் எடுத்துட்டு வந்து காமிப்போம் இதுவா இதுவா இது பெட்டரா அது நல்லா இருக்கா மேலே இந்த What's Por ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் வாழ்க்கையில் இவர் வந்து இவர் மாமனாரை பார்த்து ஆறுதல் அடைஞ்சார் மாமனார் இவரை பார்த்து ஆறுதல் அடைஞ்சாரா சொன்னாரா இல்லையா அப்ப அதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு மாமா காஞ்சி போன நதியெல்லாம் காஞ்சி போன மரமெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடி அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா கடவுள் கிட்ட போய் முறையிடுவாங்க இவர் பெரிய தங்க பதக்க சிவாஜி கணேசன் அனுசரிப்பது விட்டு கொடுப்பது எவ்வளவு ஆண்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் மனைவி செய்கின்ற அவமானங்களை பொறுத்துக் கொள்கிறார்கள் அக்காவுக்கு சீர் செய்ய கூட முடியலன்னு நீங்க சொல்றீங்க எத்தனை பெண்கள் Matter Prakash. அவள் அதை செய்துவிட முடியாது அந்த பிள்ளை பிறப்பதற்காகவும் வளருவதற்காகவும் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை அவள் விட்டுக் கொடுக்கின்றாள் நடுவரவர்களே தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள் பத்து ஆண்களில் அஞ்சு பேராவது டாஸ்மாக்கு போகிற வழக்கம் இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது எத்தனையோ வீடுகளில் நடக்கிறது அந்த வீடுகளில் இருக்கிற பெண்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த ஆண் சத்தியம் பண்றான் நாளையிலிருந்து கடைக்கு போக மாட்டேன்னு திரும்பவும் அடுத்த நாள் கடைக்கு போறான் ஒவ்வொரு நாளும் அவனை மன்னித்து அவன் எப்படியாவது திருந்தி விடுவான் என்ற நம்பிக்கையில் ஆசையில் அவன் காலில் விழுந்து கெஞ்சி அவள் சம்பாதிக்கிற அத்தனையையும் குடும்பத்துக்காக செலவழித்து பாக்கி இருக்கிறத பிடுங்கி போய் அவன் இவன் அடிச்சா கூட ஒருவேளை அவர் திருந்தி விடுவாரோ என்று கோவிலுக்கு நேர்த்திட்டு மொட்டை போட்டுக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிசையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்கிறோம் உங்களை யார் பேரை மாத்திக்க சொன்னதுன்னு ராஜா சார் கேட்கிறாரு யாரும் மாத்திக்க சொல்லல ஒருவேளை எங்கள் பெயரோடு உங்கள் பெயரை இணைத்துக் கொள்கிற போது நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற காதலை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களோ என்று ஒரு காதல் பிச்சை கேட்கிறோம் அவ்வளவுதான் எந்த நுண்ணிய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று இருக்கிறீர்கள் நீங்கள் யார் அதிகம் விட்டு கொடுப்பது எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் நாளாக நாளாக சுபாவம் அது விட்டு கொடு போக போக சரியாயிடு என்று ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லுகிற குரல் ஒலிக்கிற குரல் பெண்ணின் குரலாகவே இருக்கின்றது நடுவர் அவர்களே நீங்கள் தாயுமானவர் பெண்களுக்காக என்று தமிழ்நாட்டில் ஒலித்த முதல் சில குரல்களில் உங்களுடைய குரலும் மிக வலிமையான குரல் இன்றைக்கும் அந்த குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுல இந்த பக்கத்துல நகைச்சுவை வெடிகள் சும்மா அப்படியே பயங்கரமா வந்திருக்கு நகைச்சுவை வெடி வந்திருக்குனால என்ன அர்த்தம் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்காகன்னு அர்த்தம் இந்த பக்கத்துல ஆவேச குரல் வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு சிரமம் இருக்கவே இருக்கு இல்லாம அப்படி என்னங்க ஒரு போர்க்குரல் எடுத்துக்கொண்டு பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா கடைசியா பேசின பாரதி பாஸ்கர்லாம் வீட்டுக்காரர் வீட்டுக்கே வர்றது இல்லையா ஆமா இந்த சத்தம் போட்டு பேசுனா மும்பையில தானே இருக்காரு இடையிடையே வர்றாரா இடையிடையே வந்து நல்லா விசாரிச்சுட்டு போயிடுறாரு ஐம்பது பவுன் தங்கச்சிக்கு ஐம்பது பவுன் போட்டதை அக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அது பிடிக்காது யதார்த்தத்தை நம்ம சொல்லணும் யதார்த்தம் என்ன அந்த பொண்ணு அப்பாவுக்கு சாதகமாக பேசுதுன்னு வச்சுக்கோங்க அவளுடைய குடும்பம் அதோடு நொறுங்கி போகும் ஆம்பளை ஒத்துக்கிட மாட்டான் நம்ம ஒத்துக்கிடுவோமா அவங்க அப்பா அன்னைக்கு கொஞ்சம் தாகமான நிலையில் இருந்தார் அதனால ஒரு இருபத்தஞ்சு பவுன் போட்டார் அதே படிப்பு தான் இப்ப இருக்கிற பையனுக்கு இப்ப ஐம்பது பவுன் ஆனா அன்னைக்கு போடும் போது அன்னைக்கு இருந்த பவுன் விலை இருபத்தஞ்சுக்கு கணக்கு போடுங்க இன்னைக்கு ஐம்பது கோடி போடும் போது பவுன் விலை என்னன்னு கணக்கு போடுங்க ரெண்டையும் கணக்கு போட்டு வச்சா ஆம்பளை யோசிச்சு போனா இல்லையா அவளுடைய மனத்தை புரிந்து கொண்டவள் பெண்ணு நாளை இது வயது காரணமாக தன்னை அவன் சிரமப்படுத்துவான்னு தெரியும் அப்ப அவன் கேட்கத்தானே செய்வா வந்து அதுல அவர் கேட்டதுல தவறு ஏதும் இருப்பதாக நான் கருதவில்லை அதை என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாப்பிள இருக்கார் அவளை கட்டினவர் இருக்காருல அவர் வந்து ஏய் ஆமா சிரமப்பட்டு கட்டியிருக்காரு ஏதோ ஒரு மாப்பு உங்க பையனை பிடிச்சிருக்காரு நீ போய் அவர்கிட்ட சண்டை கண்டு போடக்கூடாது நாய் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் அவன் பேசாம உட்கார்ந்துருக்கான் கல்லுப்பிள்ளையார் மாதிரி இருக்கான்னா என்ன அர்த்தம் நாங்க வாங்கிக்கலா எங்களுக்கு இருபத்தஞ்சு அப்ப ஏன்னா அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள மரியாதை இருக்காது அவன் வீட்டுல அவன் தான் மூத்தத்து மகன் தலைமை இது மருமகன் ரெண்டாவது மருமகன் வந்த இவனுக்கு ஐம்பது பவுன் உடனே அவர் நடையும் போக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது எங்கேயும் சகஜம் அப்ப அதை எதுக்கத்தான் செய்வான் பொண்ணு எதிர்த்திருந்தால் அதை தவறாக நம்ம பேச முடியாது நீங்க அதை ஒரு குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு அவ கேட்கும் போது பெருமைப்படாத ஆம்பளை யாராவது இருந்திருப்பானா இந்த முதியோர் இல்லம் இருக்கு பாருங்க முதியோர் இல்லத்துக்கு ரெண்டு பக்கமுமே காரணம் அந்த அம்மாவும் இப்பெல்லாம் வந்து படித்த வீடுகளில் மருமா கூட இருக்க விரும்புறதில்ல இந்த நாய் கூட நான் இருக்க மாட்டேன் அவன் என்ன எனக்கு ஆக்கி போட்டு நான் இருக்கிறது எனக்கு அழகு அழகா பென்ஷன் வருது நான் சாகுறேன்னு அங்கே சாகுறேன் என்னை வந்து எடுத்து போட்டுருங்க அப்படின்ட்டு போகக்கூடிய பெரிய ஆட்கள் வீடுகளில் நிறைய அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு அதனால அதுலயுமே நூத்துக்கு நூறு இவரெல்லாம் இடிச்சு வெளியே தள்ளி விடுறா இருக்கு அதுவும் இருக்குது சில இடங்கள்ல இல்லைன்னு சொல்ல முடியாது மொத்தத்துக்கு இதுல குறை சொல்லிட முடியாது அது அங்கே மிகமாக இருக்குது ஆனா அதை அனுமதிச்ச யாருக்கு மகங்காரன் அந்நேரம் நின்று நிமிர்ந்து நின்று ஒரு இருக்கு இருக்கு என்ன நினைச்ச நாய் யாரவா என்ன பெத்தவாவன் உன்னை பார்த்தா இவன் நல்ல பொண்ணா இருக்கிறான் அப்படி அவன் சொன்னதுக்காகவா இந்த புத்தடிக்கிற அப்படின்னு அவன்ல கேட்டிருக்கணும் அப்ப குற்றம் அவன் பேர்ல தானே தவிர பெண் பேர்ல இல்லை திருமணம் ஆன உடனேயே நம்முடைய மரபுப்படி அவங்க வீட்டை விட்டு அந்த பொண்ணு வந்துடுறான் நம்ம நம்ம வீட்டை விட்டு அங்க போவோமா போறாங்க சில பேர் எனக்கு வசதியான வீடு அங்க கார் அவங்க சொல்றாங்க மாப்பிள்ள நீங்க அங்க இருக்கிறதுனால இருக்கலாம் இங்க வந்து இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு உடனே மாப்பிள்ள பாக்குறாரு இப்ப எப்பா யோசிக்காதீங்க மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளத்தில் பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்கள் அங்கே போகிறோம் இந்த நாள் கொடுக்குறேன் அப்புறமே நீங்கள் தட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு இருக்கா அது அவனை பொறுத்ததானே தவிர நான் அப்படின்னு சொன்னா சரி மாமா நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் தகப்பங்கிட்ட தான் நான் இருக்கணும் எங்க வீட்டில் தான் இருக்கணும்னு அவன் தான் சொல்லணும் அது அவனுக்குரிய கடமை அது இது எங்க வீடுங்க என் தகப்பன் தாய்க்கு நான் இருந்து செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அதனால நீங்க நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல இன்னொரு தகப்பன் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவரையும் பெருமைப்படுத்தி விட்டு தன் வீட்டாரையும் பெருமைப்படுத்தினா இவர் தகப்பனே கூட சொல்லுவார் இல்லையா போடா அங்கதான் கஷ்டங்களே பட்டுட்டும்டா கூறி நல்லா இருறா அப்படின்னு அவர் சொல்ல இவன் அவர் பக்கத்தில் ஏவா உன்னை விட்டுட்டு போய் நான் இருக்கிறது நல்லாதாப்பா இருக்கும் என்னப்பா நீ என்னை ஒரு மனுஷனாக நினைக்கலையா நீ நான் இன்னைக்கு திங்கிறது வாழ்றதெல்லாம் நீ கொடுத்த பிச்சைப்பா நான் உன் பிள்ளைப்பா நான் எப்படிப்பா போக முடியும்னா அவர் விழிகள்ல அவருடைய தாயின விழிகள்ல விழும்பாருங்க கண்ணீர் அதை விட அவனுக்கு கிடைக்கிற ஆசை வேற எதுவும் கிடையாது நல்லா கவனிங்க எல்லா பெண்களுமே அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்கிருந்து எதை கடத்தி இங்க கொண்டு வரலாம் தான் பார்ப்பான் ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பல பெண்கள் அந்த வீட்டுக்கு போயாச்சுனாக்கும் ஏமா இது பூசா வாங்கினதா ஆ ஆ என்ன பண்ணுறாங்களே என்னம்மா அப்படின்னா அவங்க அம்மா என்ன செய்வா பாப்பா இருக்கீங்க இந்த ஆசை வந்துருச்சு சரி ஏ உனக்கு வரும்னா எடுத்துட்டு போற அப்படின்னா இவன் சொல்லணும்ல இல்லைம்மா வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம்மா சும்மா சொன்னேன் அப்படி அந்த முதிர்ச்சியும் அவளுக்கு இருக்காது ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஒரு பேதமையில் ஒரு ஆசை இதை வாங்கி கொண்டு போனால் அந்த வீட்டாரும் இல்லை நமக்கு ஒரு பெருமையும் அந்த மனுஷங்கிட்ட நமக்கு ஒரு பிரியமும் ஏற்பட்டு விடாதா என்ற ஒரு ஆசை எல்லா பொண்ணுக்கும் இருக்குயா எல்லா பொண்ணு மனசுக்குள்ளேயும் இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான்னா அங்கேருந்து அவ கடத்துவான் இது கொஞ்சம் இருக்குதான் இருக்கு அதோட கூட இவன் வச்சிருக்கிற சில பழக்கங்கள் இருக்கு பாருங்க அந்த பழக்கங்கள்ல இந்த ஆரையத்தான் சொன்னாங்க அவங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சிகரெட் குடிக்கிறது பிடிக்கிறது பிடிக்குமா ஒருவேளை இப்ப கொஞ்சம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க அது நீங்க குடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு குடிக்கிற ஆம்பளைகளை தான் பிடிக்கும் அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லுதுன்னு சொல்றாங்க அது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது ஏன்னா அது குடிச்சா வாய் நாருன்னு சொல்றாங்க அது ஒரு வேளை அந்த பொண்ணு இந்த குடிக்கிறத சீரட் குடிக்கிறத அல்லது இந்த ஊத்துறத அதை வந்து என்னைக்காவது சொல்லித்தான்னு வச்சுக்கோங்க இது வேண்டாயா அப்படின்னா விட்டு விடுகிற குணம் ஆணுக்கு இருக்குமா நீங்க தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு குவிக்கிறது இல்லை ஊத்துறது இல்லை நம்மள யாரும் அப்படி இருக்கோம் நீங்க தான் சொல்லணும் அப்படி இருக்குமா ஆண்கள் உடனே சரியா உனக்கு பிடிக்கலையா அப்படி விடுவானா அல்லது எது ஏய் என்ன சொன்ன என்ன சொன்ன திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு செத்து போவேன் ஒரே மிதி வளர்த்துருக்காங்க பாரு வீட்டில் இப்படி வளர்த்துருக்காங்களே உங்களை பேசாமல் இருக்கணும் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கஞ்சை காய்ச்சிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் இந்த மாதிரிலாம் நீ ஏதாவது செஞ்சுன்னு தெரிஞ்சிச்சுக்கு இந்த கேள்வியெல்லாம் விட்டு இப்ப சொல்ற கேட்டுக்க ஆடாத பிச்சு பிடியும் பிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பதற்றத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பிள்ளை வீட்டில் வந்து மருகி மருகி நின்று வீட்டில் கேட்குறா ரெடி நல்லா வச்சுருக்காரா ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் அந்த ஆசை இருக்கும் நல்லா வச்சுருக்காரா அண்ணா இருக்குமா இருக்கு இருக்கு அப்படின்னு அப்படியே லேசா அவ கண்ணு அடி நீ திற கட்டிருச்சு தாய் கண்டுபிடிச்சிருவான் என்னடி என் வாழ்க்கை மாதிரி ஆகி போச்சா உனக்கும் கண்ணீர் வடிச்சிருவாளே ஆனா அதை கூட கேட்டுட்டு அவ என்ன சொல்றா சரிம்மா என்ன செய்யறது நீங்க நல்லா தான் பார்த்தீங்க நீங்க வேணும்னா கொண்டாந்தீங்க நல்ல மனுஷனா தான் இருப்பார்னு நினைக்கிறேன் பார்க்குறேம்மா முயற்சி பண்ணுறேம்மா அப்புறம் அம்மா என்ன சொல்கிறா ஏய் நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய குடும்படி ரொம்ப காலமாக நம்ம வாழ்ந்துருக்குறோம் குடும்பத்துக்கு ரசிகர் தேடி கொடுத்துறாரு சரி என்ன செய்கிறது அப்படியே தள்ளிக்கிட்டே தான் போகணும் அம்மா பாரு நான் எப்படிலாம் தள்ளிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி பெருசா விட்டு கொடுக்கறது இந்த இடத்துல யாரா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க பெரும்பாலுங்க நம்ம வீட்டில் நம்முடைய குறைகளை எல்லாம் கண்டுக்கிடாம இன்னும் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஏய் இந்த அதை எடுத்துட்டு வா அப்படின்னா ஒரு வேலைக்காரி மாதிரி வேலைக்காரின்னா நான் அந்த சகோதரியை குறைச்சி சொல்லலை ஏன்னா நாம் அதுக்குத்தான் அந்த பொண்ணை நியமித்தோம் ஆனால் இவள் அதற்காகவா மட்டுமா நியமிக்கப்பட்டவா சரி அவன் வந்து உன்னை பார்க்குறா இப்படி என்ன வேலை ஒன்றும் இல்லை உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபேனை போடணும்னு நினைக்கிறான் எந்திரிச்சு போடணும்னு நினைக்கிறா நம்ம இல்லையா உட்கார் நாயி நான் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் எந்திரிச்சு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கூட இருக்கக்கூடிய ஆம்பளை என்ன செய்யறா இப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க என்ன இது அந்த பொம்பளை உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குது அவன் இவங்களை கடந்து போக வேண்டாம்ன்றதுக்காக தான் அப்படி பார்த்தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் செஞ்சிருக்கிறார் அதையே நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம இருக்கும் போதே இப்படி இருக்கானே நம்ம அங்கிட்டு போன உற்பாடு என்ன கதியாகும்னா இன்னொருத்தர் சொல்றான் போன உக்கி போடுறாங்க அப்போ நம்ம ஊர்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆணு மனைவிக்காக கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து எனக்கு நான் வச்சுக்கோங்க அது ஆணின் கௌரவத்திற்கு குறைச்சல் அப்படி நினைக்கிறான் நினைக்கிறோமா இல்லையா சொல்லுங்க நீங்க ஆனா உள்ளபடி இப்ப கொஞ்சம் படிச்ச பிள்ளைய இறங்கிறது இல்லை ஏன்னா படிச்சுட்டாங்க சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு உலகத்தின் உரிமைகள் தெரியுது அதனால ஒரு பார்வைப்படி பார்க்குறாங்க அந்த பார்வையை சகிக்க முடியாதபடி பலரும் இப்போது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க உள்ளபடியே இத்தனைக்கு இடையிலேயும் இத்தனைக்கு இடையிலேயும் நம்ம வீட்டில் விட்டு கொடுக்கிறது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி அவரை கேளுங்க அவர் இருக்காருங்க அவர் கேளுங்க நம்மளை முதன்மைப்படுத்தி தங்களை செகண்டரி இரண்டாம் தரமாக மாற்றி ஏன் அவர் நல்லா சம்பாதிச்சிருப்பார் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த பொண்ணு ரொம்ப படித்த பிள்ளை ஒரு படிக்காத பையனை கட்டிக்கிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதானே அந்த கேள்வி ஒரு பெருசாக கேட்டாங்க கெட்டக்கூடாது கெட்டக்கூடாது ஏன்னா இவன் படித்து அந்த பெண்ணும் சரியாக படிச்சிருக்கிறதே ஈகோ கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கு தகராறு வந்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை இந்த பொண்ணு நிறைய படிச்சு அதை வந்து ஒரு குறைச்ச படிச்சு ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருக்கான்னு வச்சுக்கோங்க அதை கட்டினோம்னா கட்டினான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இதாக தப்பாக நினைக்காது ஆனால் ஊரில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களே முதல்ல சொல்லுவாங்க ஏ அது படித்தது போ இது இப்படி கட்டிருங்க என்ன அப்புறம் என்ன செய்யறது சம்பளம் வருதுல்ல ஏ இப்படிப்பா எல்லாம் எழுபடி தான் இவர் தான் எல்லா வேலையும் வீடு கூட்டுறாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒத்து போகாது பெரியவர்கிட்ட அவனுக்குள்ளேயுமே இந்த பொண்ணுக்கு யார்த்தையாவது ரெண்டு பேர்கிட்ட நல்லா பேசிருச்சுன்னு வச்சுக்கோங்க படித்தவா படித்தவா நான் நாமனு சொன்னேன் கேட்கல சத்தான் அப்படின்னு பல சிக்கல் அந்த குடும்பத்துக்குள்ள ஆணால வந்துடும் அதனால பெரியவர்களே நம்ம பெரியவர்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் போட்டாங்க கொஞ்சம் படித்தது அப்புறம் நல்லா ஒருவேளை இப்போ சமமாக படித்தது செத்தான் இல்லை அவன் கொஞ்சம் கூட படித்து இந்த பொண்ணு குறைச்சி படித்து அவன் விரும்பி நீ கூட படின்னு சொல்லக்கூடிய கணவன்மார் எத்தனை பேர் இருக்கா எத்தனை ஆண்கள் இப்ப தான் மனைவி அதிகமாக படிக்கணும் அவனுக்கெல்லாம் நம்ம வணக்கம் பண்ணலாம் ஏன்னா அவன் பெண் சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் ஏற்றுக்கொண்ட பெருமகர் பெண்களுடைய உரிமையை ஏற்றுக்கொண்ட பெருமகர் அவன் அவன் அங்கீகரிக்கணும் தரத்தரமாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப நிலைகளில் அதே கடைசி தரத்தில் இருக்கிற இருந்து எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா ஏதோ மேலே இருக்கக்கூடிய குடும்பங்களை விட்டுருங்க நீங்கள் சாதாரணமான குடும்பங்கள்ல எல்லாம் முழு உரிமைகளையும் விட்டு கொடுத்து விட்டு அடிமைகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் பெண்கள் தான் மாறுபாட்டுக்கு வழி இல்லை அதனால பெரும்பாலும் விட்டு கொடுப்பவர்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வழங்கி வருகிறேன் நன்றி வணக்கம்